தர்மத்தை நிலைநாட்ட பிறந்ததால் தர்மசாஸ்தா என்றும் சங்கர நாராயணருக்கு பிறந்ததால் பூதநாதன் என்றும் பரமேஸ்வரன் கொடுத்த மணியை அணிந்துள்ளதால் மணிகண்டன் என்றும் பெயர் பெற்ற ஐயப்பனை பந்தள ராஜனான ராஜசேகரன் வேட்டைக்கு வந்தபோது இங்குதான் கண்டெடுத்தான்